الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ان هذا القران يهدي للتي هي اقوم وقال النبي صلى الله عليه وسلم ان في الصلاه شفاء او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமகங்கள் தப தாமகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் நடமாடும் மோஜிசா மொபைல் மோஜிசா இன்றைக்கும் நம்மிடத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற மொஜிசாக்கள் என்ன என்றால் இரண்டு மொழிசாக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய போகிறோம் அதில் ஒன்று குரான் இன்னொன்று தொழுகை இரண்டுமே பெரிய மோஜிசாக்கள் குரானும் நம் கரத்தில் இருக்கிறதே அதை யாரும் அழிக்க நினைத்தால் அழிக்க முடியாது குரான் இருக்கிற குரானை முழுக்க எரித்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மீண்டும் அது போன்று பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் குரான்களை உருவாக்க முடியும் இது குரானுக்கு இருக்கிற ஆற்றல் தொழுகை உலகத்தில் யாரும் அழிக்க முடியாத ஐபாதம் நடமாடும் மொழிதாக்களாக இருப்பது இந்த இரண்டும் இந்த இரண்டையும் நாம் எப்படி எடுத்து அமல் செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே துல்கர்ணை நலகி காலத்தை பற்றி எழுதுவார்கள் அவர்களுடைய காலத்திலே ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை அரசர்கள் ஆண்டார்கள் அந்த அரசருக்கு பதவி காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சுன்னா அந்த ஊருக்கு பேர் ஜசீரத்தே முகுலிக்கா ஒரு தீவில கொண்டு போய் ஆண்ட அரசரை விட்டு விடுவார்கள் நீ செஞ்ச அநியாயத்துக்கு இங்கே இருந்து சாகுன்னு விட்டுருவாங்க அதற்கு பிறகு அவர் அந்த தீவிலேயே இருந்து அழிந்து போவார் இப்படி ஒரு காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்வார் பிறகு தீவிலே விடப்படும் அழிந்து போவார் ஒரு அரசர் தீவுக்கு அழைத்து செல்லுகிற பொழுது சந்தோஷமாக செல்கிறார் அழிய போகிறாய் அங்கே உணவு இருக்காது எதுவும் இருக்காது ஆனால் நீ சந்தோஷமாக செல்கிறாயே இதற்கு முன்னால் சென்ற அரசர்கள் எல்லாம் கவலையோடு சென்றார்கள் நீ மட்டும் சந்தோஷமாக செல்கிறாயே என்ன காரணம் அதற்கு அந்த அரசர் சொன்னாராம் இப்படி நீங்கள்லாம் கொண்டு போய் விடுவீங்கன்னு தெரியும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் அதனால் நான் முன்கூட்டியே நான் வாழ்வதற்கான எல்லா அமைப்பையும் செய்து வைத்து விட்டேன் அதனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அங்கே பணியாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கு அங்கே உணவுக்கான பொருட்கள் இருக்கிறது இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்வதானாலும் அதற்கான தேவைகள் அங்கிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த வரலாற்றை எழுதியதற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் இந்த உலகத்திலே நாமும் இப்படித்தான் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தலைவர்கள் ஒன்று குடும்ப தலைவராக இருக்கலாம் அல்லது தனக்கு தலைவராக இருக்கலாம் நாம் ஆண்டதற்கு பிறகு இன்னொரு உலகத்திலே கொண்டு போய் விட போகிறோம் விடப்பட போகிறோம் அந்த உலகத்திற்கு செல்லுகிற பொழுது கவலை இல்லாமல் செல்ல வேண்டுமானால் இந்த ரெண்டு நடமாடும் முயற்சி சாக்கடை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கவலை இல்லாமல் அங்கே செல்லலாம் யார் அதை இந்த உலகத்திலே பயன்படுத்தவில்லையோ குரானையும் தொழுகையையும் யார் பயன்படுத்தவில்லையோ அவர்கள் தற்காப்புக்கு எதையுமே தயார் செய்து கொள்ளாதவர்கள் கவலையோடு தான் கபருக்கு செல்ல நேரிடும் என்ற வரலாற்றை குறிப்பிடுவார்கள் அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாம் குரானை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம் நம்முடைய கரத்திலே இருக்கிற இந்த மோஜிசா குர்ஆன் இந்த குரானை பெற்றவர்கள் குரானை கேட்பவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுகிறார்கள் அம்பானி குடும்பம்னு சொன்னாக்கா அதுக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்கிறது கோவைக்கு அம்பானி குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் என்றால் அதை பார்ப்பதற்காக எவ்வளவு கூட்டம் இந்தியாவுக்கு பில்கேட் குடும்பத்தை சார்ந்தவர் வருகிறார் என்றால் என்ன பாதுகாப்பு என்ன கூட்டங்கள் அன்புக்குரியவர்களே ஹாஃபிதுல் குரானை குறித்து பெருமானா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அஹ்லுல் குரான் அகுலுல்லாஹி வஹாசா குரானை உடையவர்கள் அல்லாஹுவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுவை விட பெரிய மணக்காரன் உலகத்தில் இருக்கிறானா அல்லாஹ் வணிகம் மாட்டுமுன் புக்கரா அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அல்லாஹ் ஒருத்தன் தான் மணக்காரன் நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்கிறான் அல்லாஹ் குரானிலே அல்லாஹுவின் குடும்பத்தார்கள் யார் என்றால் ஆபிதுல் குரான் இந்த உலகத்திலேயே மறுமைக்கான தயாரிப்புகளை செய்து கொண்டவர்கள் பெருமானார் இன்னொரு ஹதீசில் அழகாக சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாளை மறுமையிலே போய் யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தி விடாதே நான் என் உங்களவனும் அந்த மறுமை நாளையிலே காசு பணத்தால் இறங்கும் செய்ய முடியாது லா என் வலா பலூன் செல்வத்தாலும் எதையும் செய்ய முடியாது நாளைக்கு மறுமையில கொண்டு போய் மலக்குகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இங்கு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் வழக்குக்கு ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் இரண்டு சொல்லை பயன்படுத்துவார்கள் சூட் அப்படின்னா வழக்கு தான் கேஸ் அப்படின்னா வழக்கு தான் சூட் கேஸ் தள்ளினா வழக்கு மாறி போயிடும் இது நம்முடைய உலகம் ஆனால் அல்லாஹுவிடத்தில் எது நடக்குமா மறுமையிலே நான் என் மாலுமடா பலூன் அந்த மறுமையிலே நரகம் வாசிமானவர்கள் நரகவாசிகள் என்று முத்திரையிடப்பட்ட பத்து பேர்களுக்கு பரிந்துரை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறான் என்றால் குரான் உடைய ஆபில்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் பத்து பேர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும் அவ குரானினுடைய ஆற்றல் அந்த குரானை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்னா இங்கிருந்து செல்லுகிற பொழுது நாம் எதை பற்றி செல்லுகிறோம் குரான் இடத்தில் கேளுங்கள் குரான் சொல்லும் இதா குறியா அலைகுமுல் குரான் பஸ்தமி உலகு வான்சித்து லல்லக்கும் துரமும் குரான் ஓதப்படுவதை கேட்டால் ஹாஃபிஸ் குரானை ஓதுறாங்க அதை நாம் கேட்பதால் லல்ல கூத்துரமும் உங்களுக்கு ரஹமத்து செய்யப்படுகிறது என்றார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா குரான் இதை சொல்லி காட்டுகிறார் அப்ப நமக்கு ரஹ்மத்து கிடைத்திருக்கிறது ஆனா அல்லாவினுடைய கிருபையினால நமக்கு ரெட்டை ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ரமலானினுடைய முதோப்பத்திலையும் அல்லா ரஹமத்தை கொடுக்கிறான் குரானும் நமக்கு ரஹமத்தை இழுத்து கொடுத்திருக்கிறது அப்ப ரெண்டு ரஹமத்தை பெற்றுக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் வீட்டுக்கு திரும்ப போகிறோம் ரஹமத் இருந்தால் என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சுகூனியத் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ரஹ்மத் அந்த ரஹ்மத்து எதில் இருக்கிறது குரானில் இருக்கிறது அதனாலதான் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் அவர்களே குர்ஆனை கேட்பார்களாம் சகாபாக்கள்கிட்ட அவர்கள் தானே ஓதி காட்டக்கூடியவர்கள் அவர்களே குரானை கேட்டு ஆனந்தம் அடைவார்கள் பெருமானார் சல்லா வசலம் சொல்லுவார்கள் எனக்கும் ரஹமத்து வேண்டாமா அதனால் தான் கேட்கிறேன் என்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா வசலம் புகாரியிலே அழகாக ஒரு வரலாறு சித்தரிக்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லா வசலம் இடத்திலே ஒருவர் வந்து சொல்லுவார் நபியே நாயகமே நாயகமே அபு முசல் அஷரி அலி அல்லாஹு அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டம் எல்லாம் வந்து ஒன்று சேர்கிறார்கள் அவ்வளவு அழகான குரல் அபு முசல் அஷாரி அலி அல்லாஹு தாராவுக்கு பெருமானா சலல்லா அலிவசலம் சொன்னார்களா என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் ரகசியமாக அபு முசல் அஷாரி அலி அல்லாஹு தாரா குரான் ஓதுவதை நான் கேட்க வேண்டும் பெருமானா செல்லல்லா ஒலி வசலம் ரகசியமாக உட்கார்ந்தார்கள் அபுமுசல் அஷரில் அலி அல்லா உத்தலா அல் குரானை ஓதுகிறார்கள் இவர்கள் அல் குரானை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமானா சொன்னார்கள் என்ன அழகு மசாமீர் மீன் மசாமீரே ஆலை அகூப் யாக்கூப் அலி இஸ்லாமோ அவங்களுடைய குடும்பத்தார்களும் ஓதுவதை போன்றிருக்கிறதே என்று அபுமுசல் அஷரி ரலி அல்லாஹு தாலாவை பெருமானார் பாராட்டுகிறார்கள் தாவூத் அலி இஸ்லாம் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா பறவைகள் எல்லாம் மெய்மறந்து வந்து உட்கார்ந்து விடுமா மலைகள் ஆடும் நம்ம யாராவது பாட்டு பாடி அல்லது கிராத் ஓதி மலைகள் ஆடி இருக்கிறதா தாவூத் அலி இஸ்லாம் ஓதினால் மலைகள் ஆடும் அவ்வளவு இனிமையான குரல் இந்த குரல் அபு முசல் அஷருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் ஓத கேட்டிருக்கிறார்கள் உபயுவன காபர் அலி சகாபாக்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொன்னா உபயுவன் காபர் அலி அல்லாஹ் இடத்திலே தான் செய்வார்கள் அந்த உபையுமனு காவிரடி அல்லாஹு தாலாங்கனவர்களிடத்திலே பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் ஒரு நாள் சொல்லுகிறார்கள் உபை நீங்கள் குரானை ஓதுங்கள் நான் கேட்க வேண்டும் என்ன நாயகமே குரானே உங்களுக்கு தான் இறங்கி இருக்கு என்னை போய் ஓத சொல்கிறீர்களே என்று சொல்ல இல்லை உபை அல்லாஹ் உன் பெயரை சொன்னான் நீ ஓது நம்ம பெயரை அல்லாஹ் சொல்றது நம்ம அல்லா அல்லான்னு சொல்றது இருக்கு எல்லோரும் அல்லா அல்லா என்று சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் நம்முடைய பெயரை சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் உன் பெயரை சொன்னான் போது உபை உபை இவன் காவிரலி அல்லா நாயமே என் பெயரை அல்லாஹ் சொன்னானா ஆண் சொன்னான் உபை இவன் காவிரலி அல்லாஹுத்தாலன் என்பவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் லம் யகுலில்லதீன கபரு என்ற சூறாவை ஓதி காட்டினார்கள் பெருமானார் மெய்மறந்து கேட்டார்கள் என்ற வரலாறு அதே நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாயகமும் ஓத கேட்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாஹ் உத்தலாவினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லா அலிவசலம் அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாஹுவை அழைத்து அப்துல்லாஹின் மசூத் நீங்கள் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்று சொல்ல நாயகமே என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா ஓதி காட்டுங்கள் நான் கேட்க வேண்டும் அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாஹுத்தல ஓதி காட்டுகிறார்கள் கைஃப இதா ஜெனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத் வ ஜெனா பிகால ஹாவுலாஹி ஷஹீதா என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அப்துல்லாஹின் மசூத் பெருமனார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி போதும் போதும் என்று சொல்லி கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீரை பெருமானார் வடித்தார்கள் சூரத்து நிசாவை கேட்டு என்ற வரலாறுகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அபுபக்கர் அலி எல்லாம் உமர் அலி எல்லாம் அந்த வழிகளே செல்லுகிறார்கள் அழகான குரல் பெருமானார் சொன்னார்களாம் குரான் எப்படி இறக்கப்பட்டதோ அதே முறையிலே குரானை கேட்க வேண்டுமானால் அப்துல்லாஹின் மஸ்பூத் இடத்திலே கேளுங்கள் இறக்கப்பட்ட விதத்திலே ஜிப்ராஹிம் சொல்லிக் கொடுத்த விதத்திலே ஓதி காட்டக்கூடியவர் இவர்தான் என்று சொல்ல இந்த சுப செய்தியை போய் நாளை காலை அப்துல்லாஹின் மஸ்பூத் அலி அல்லாஹ் இடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று உமர் அலி அல்லாஹு தாலா காலையிலே வேக வேகமாக வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள் அபுபக்கர் அலி எல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள் உமர் அலி அல்லா சொல்லுவார்கள் இந்த நேரத்திலும் நான் அபுபக்கரை முந்திக் கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஆக பெருமானார் செல்லல்லா படிவ செல்லும் குரானை கேட்டிருக்கிறார்கள் குரானை கேட்டாலும் ரஹ்மத் எவ்வளவு பெரிய மோடிதான் இந்த ஓதுகிற குரானை கேட்பதற்கு மலக்குகள் இறங்குகிறார்கள் அப்துல் ரஹ்மான் அம்சா ரலி அல்லாஹுத்தாலா குதிரையை கட்டி வச்சு வீட்டுக்குள்ள ஓதுகிறார்கள் உள்ளே பிள்ளைகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது பார்த்தால் திடீர் என்று குதிரைகள் எல்லாம் ஆட்டம் போடுகிறது மெதுவா ஓதிட்டு இருந்த அப்துல் ரஹ்மான் அப்தா குரானினுடைய அந்த ரசனையிலே சத்தத்தை உயர்த்தி ஓத ஆரம்பித்தார்கள் குதிரைகள் எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பித்தது என்னவென்று வெளியே வந்து வருகிறார்கள் வானம் எல்லாம் வெண்மையாக தெரிகிறது குதிரைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை ஆட்டத்தை நிறுத்தி விடுகிறது இவர்கள் ஓத ஆரம்பித்தால் குதிரை ஆட ஆரம்பிக்கிறார் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஓதுவதையும் நிறுத்திவிட்டு மறுநாள் காலை சுபுகு தொழுகை முடிந்தவுடன் மாணவி சல்லல்லாஹ் இடத்திலே செய்தியை சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே என்ன ஆச்சரியம் நான் குரானை வேகமாக ஓதினால் குதிரை ஆடுகிறதே நான் ஓதுவதை நிறுத்தினால் குதிரை நின்று விடுகிறது என்ன காரணம் செல்லல்லா சொன்னார்களாம் நீங்கள் காலை சுகுவரை வரை ஓதி இருக்கக்கூடாதா எல்லா சகாபாக்களுக்கும் நான் மலக்குகளை காட்டியிருப்பேனே என்றார்களாம் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் மலக்குகளை பார்த்து குதிரை பயந்தது அதனால் அது ஆட்டம் போட்டதே அப்ப அந்த மலக்குகளை வானில இருக்கிற மலக்குகளை இறக்கியது அல் குரான் குரானினுடைய ஆற்றல் என்ன அன்புக்குரியவர்களே இந்த குரானை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் நான்கு வகையில் இருக்கிறார்கள் என்று அஸ்ராருல் குரான் என்ற நூலிலே வரலாற்று ஆசிரியர் அழகாக எழுதுவார் குரானை பெற்ற சமுதாயம் இந்த உம்மத்து நான்கு வகையில் இருக்கிறார்கள் ஒன்று குரூப்புகளை காசாக்குபவர்கள் தல்சமா குரூப்புகளை காசாக்குபவர்கள் இதுதான் அவர்களின் பங்கு குரானை பற்றி அவர்கள் தெரிந்தது இவ்வளவுதான் இப்படியும் ஒரு சாரார் இருப்பார்கள் அதுக்கும் பயன் இருக்கிறது கட்டம் போடுறாங்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பவர் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது ஆனால் அவர்களின் பங்கு உலகத்தோடு முடிந்துவிடும் ஆகலத்திலே பயனில்லை அடுத்து ஒரு வகை இருக்கிறார்கள் அசராரும் குரானில் எழுதுவார்கள் இவர்கள் குரானை வெளிரங்கமாக பார்த்து ஓதுபவர்கள் நம்மை போன்றவர்கள் வெளிரங்கமாக பார்த்து ஓதுபவர்கள் இவர்கள் கடல் கரையிலே நின்று கொண்டு கடலை பார்ப்பவர்கள் குரான் ஒரு கடல் அதன் கரையிலே நின்று கொண்டிருப்பவர்கள் நாம் எல்லாம் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள் இவர்கள் கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்கள் கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்கள் குரானை அர்த்தத்தோடு விளக்கத்தோடு லாகிரும் இருக்கிறது பாத்திலும் இருக்கிறது அத்தும் முத்தலே அதற்கு என்று ஆழமான எல்லை இருக்கிறது எல்லை வரை மூழ்கி அல் குரானுக்குள்ளே சென்று முத்தெடுத்து அதில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற நாதாக்களும் அல் குரானுக்கு இருக்கிறார்கள் நான்காவது ஒரு சிம்பு இருக்கிறார்கள் குரான் என்பது சிபா உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் குரான் மருத்துவத்தை கற்றுத்தருகிறது அந்த மருந்தை பயன்படுத்தாதவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் குஃபார்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று பயன்படுத்திட்டு போறாங்க அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறான் முக்மின்களுக்கு இதிலே சிஃபா இருக்கிறது முக்மின்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது ஒருவர் வந்து சொன்னார் அப்பாஸ் நீங்கள் வாழ்க்கையிலே பொய் சொன்னதாக நான் பார்த்ததில்லை ஆனால் உங்களை பலப்பரிச்சை வைக்கப் போகிறேன் எதை எடுத்தாலும் குரானை கொண்டு பேசுகிற அப்பாஸ் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் எதை எடுத்தாலும் குரானை வச்சு பேசுவாங்க நான் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் மனநோயை உங்கள் குரானை கொண்டு நீக்கினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மனநோய்க்கான மருந்து குரானில் இருக்கிறது அப்துல்லா மசூத் அலி அல்லா எதுவும் சொல்லவில்லை அலம் நஷ்ரஹ் சூறாவை நீங்கள் ஓதி வாருங்கள் ஒரு சில நாட்களில் மனத்தெளிவு ஏற்படும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பது சத்தியம் என்றார்கள் சில நாட்கள் தான் ஆனது வந்தார் அப்துல்லாஹின் மசூத் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரவி அல்லாவின் கரத்தை பிடித்தார் அஷத் அல்லா இலாஹ் இல்லல்லா அண்ண என்ற சூருல்லா என்ற ஏகத்துவத்தை ஏற்றார் மனநோயை நீக்கும் ஆற்றல் அலம் நசரா சூறாவுக்கு பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் வேண்டுமா அதே அப்துல்லாஹின் மஸ்கூத் ரடி அல்லா சொல்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அலம் நசர சூராவை கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ் நினைவாற்றலை கொடுத்து விடுவார் அலம் நஷ்ரப் சூராவுக்கு நினைவாற்றலை வளர்க்கும் ஆற்றலும் உண்டே உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒரு ஹதீசில இப்படி சொல்லுவார்கள் யார் ஒருவர் சுபுகு தொழுகைக்கு பின்னால் மூன்று முறை அலம் நஷ்ரப் சூராவை போதுகிறாரோ சுபுகு தொழுகைக்கு பிறகு மூன்று முறை அலம் நஷ்ரப் சூரா பெரிய சூறாவா ரொம்ப சின்ன சூறா யார் மூன்று முறை ஓதுகிறாரோ ரசக்கஹுல்லாஹுமின் ஹைசுலா யா தசீக் அல்லாஹ் அறியாத புறத்தில் இருந்து ரிசுக்கை வழங்குகிறான் அதோடு நிறுத்தல அதுகப அன்பு அல்லாஹ் அவரை விட்டு நீங்கி விடுகிறான் நீக்கி விடுகிறான் அல் கஸ்ல சோம்பேறித்தனத்தை வாழ்க்கையிலே அவரை விட்டு நீக்கி விடுகிறான் அத்த அத்துல பி தலைவி மகிஷா தன்னுடைய வாழ்க்கை ஜீவாதாரத்தை தேடுகிற பொழுது உடல் சோர்வை அல்லாஹ் விடுகிறான் இந்த மூன்றும் அலம் நசிரகுக்கு இருக்கிறது பெருமானார் சல்லாஹ் அலிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் அலம் நசுரம் சூறாவோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே குரானோடு சின்ன சின்ன சூறாக்கள் ஆனால் நிறைய அர்த்தங்களை கொண்டு சூறாக்கள் பாத்திமார் அலி அல்லா உத்தராத்தனுடைய வாழ்க்கை ஒன்றை சித்தரிப்பார்கள் சகாபாக்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளி வந்துச்சுன்னா முதல்ல அணிகள் எல்லாம் கூட்டு கூட்டு போவாங்க ஆனால் அலிரடி அல்லாவினுடைய வீட்டிலே வறுமை வறுமை இருந்தும் விருந்தாளிகளை அழைத்து செல்லப்படும் பாத்திமா நாயகிடத்துல ஒரு நாள் அலிரடி அல்லா கேட்கிறார்கள் அம்மா யாரை கூட்டு வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறீங்க ஆனால் நமக்கு உணவில்லை நம் பிள்ளைகளுக்கு உணவில்லை யாருக்கும் உணவில்லை ஆனால் நான் விருந்த என்னை அழைத்து வருகிற பொழுது நீ உணவு கொடுக்கிறாயே என்ன ரகசியம் அம்மா என்று கேட்கிற பொழுது பாத்திமா நாயகி சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை சொன்னார்கள் அஸ்ராருல் குரானிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளை பாத்திமா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள் நான் விருந்தாளிகள் வருகிற பொழுது நான் சமைத்து வைத்திருக்கிற பாத்திரத்திற்குள்ளே லீலாபி சூறாவை ஓதி ஊதுவேன் லீலாபி சூறா எவ்வளவு பெருசு ஒரு கௌம் வந்தாலும் ஒரு கூட்டமே வந்தாலும் அந்த உணவு அனைவருக்கும் போதுமானதாக இருக்கிறது ஊரி கப்பிகி அதிலே வரக்கத்து செய்யப்படுவதை நான் கண்கூடாக கண்டேன் என்கிறார்கள் பாத்திமா நாயகி எவ்வளவு பெரிய வரக்கத்து இருக்கிறது என்றைக்காவது லீலா சூறாவை நாம் எடுத்து ஓதி இருப்போமா வரக்கத்திற்காக பயன்படுத்தி இருப்போமா யோசித்து பார்க்கிறோம் எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு குரானிலே அழகான வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அண்ணல் பெருமானா செல்லல்லா அலிவசலம் செலவனவர்கள் ஃபஜிர் தொழுகையின் பொழுது முன் சுண்ணத்தில் ரெண்டு ரக்கா தொழுவோம் இந்த முன் சுண்ணத்துல முதல் ரக்காத்திலே அலம் நஷ்ரகும் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபீல் அலம் தர கைப்பதான ரப்பிக்க இந்த இரண்டு சூறாக்களையும் ஃபஜிர் தொழுகையினுடைய முன் சுண்ணத்திலே ஓதி தொழுதுவிட்டு அவன் எதிரியை சந்தித்தால் கூட அந்த எதிரி நண்பனாகி விடுவான் எதிரியை நண்பனாக்கும் ஆற்றல் அல்லாஹ் இந்த சூறாக்களுக்கு வழங்கி இருக்கிறார் இப்ப எவ்வளவு பெரிய அற்புதம் எதிரியையே நண்பனாக மாற்றும் ஆற்றல் இந்த சூறாக்களுக்கு இருக்கிறது உமான் நபிகள் கோமான் சல்லல்லா அலிவ செலவன் அவர்கள் ஒரு அதிசயில இப்படியும் சொல்லுவார்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யார் அலம் நஷ்ரஹ் சூறாவை ஓதிக்கொள்ளுகிறாரோ ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு ஆமன ரசூல் இந்த இரண்டையும் யார் ஓதிக்கொள்கிறார்களோ அலம் நசுர ஆமன ரசூல் இந்த இரண்டையும் ஓதினால் அமீனே மீன் சல்பில் ஈமானி அத்தா எல் கல்லா மௌத்தாகிற வரை அல்லாஹ் இவரின் ஈமானை பாதுகாக்கிறான் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி வசலம் சுபுகு தொழுகைக்கு பின்னாடி ரெண்டை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரமாக போகுது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஓதிக்கொண்டால் மௌத்தாகிற வரைக்கும் குஃப்ரி என்பது குஃப்ரியத் என்பது நிஃபாக் என்பது இவருக்குள்ளே நுழையாது அல்லாஹ் பாதுகாக்கிறார் எவ்வளவு பெரிய அல் குரான் குரானுக்குள் இருக்கிறது தேவைகளை கேட்பதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லாஹுத்தல் அறிவிக்கிறார்கள் பெரிய செல்வ சீமான் எங்கு போனாலும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிறது எந்த வேலைக்கு போனாலும் சக்சஸ் ஆகி வருவார் அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி அல்லாஹுத்தலா இதற்கான ரகசியம் என்ன ஏனென்றால் சகாபாக்களுக்கு இயற்கையிலேயே துருவி ஆராய்கிற பண்பாடு உண்டு நாமும் குரானை ஓதுகிறோம் அவரை போன்றுதான் நாமும் அமல் செய்கிறோம் அவருக்கு மட்டும் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான் நமக்கு கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கத்திலே அப்துல் ரஹ்மான் இவன் அலி அல்லாஹ் இடத்திலே சென்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிறதே அதற்கு என்ன காரணம் என்று கேட்க அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் அலி அல்லாஹு தலா தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறார்கள் நான் என்னுடைய தேவையை நோக்கி புறப்படுகிற பொழுது வியாபாரத்திற்கு நான் செல்லுகிற பொழுது நான்கு ரகா காத்து தொழுவேன் முதல் ரக்காத்திலே சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு அலம் நஷ்ரகம் மூன்று முறை ஓதுவேன் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லா மூன்று முறை ஓதுவேன் மூன்றாவது ரக்காத்திலே சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் ஃபலக் குல் அவுது பிரபில் ஃபலக் மூன்று முறை ஓதுவேன் நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் நாஸ் குல் அவுது பிரபின் நாசை மூன்று முறை ஓதுவேன் தொழுது விட்டு புறப்படுவேன் நான் செல்லுகிற காரியம் சக்சஸ் அல்லாஹ் அதை நான் கேட்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்றார்கள் அப்துல் ரஹ்மான் எவ்வளவு நேரம் ஆகுது இந்த மருந்தை என்றைக்காவது பயன்படுத்தி இருக்கிறோமா தேவை என்னவோ அதை நாடி சென்றால் அல்லாஹிடத்திலே கரம் என்று விட்டு குரான் நிறைவேற்றி கொடுக்கும் அப்துல் ரஹ்மான் சொல்லி காட்டுகிறார் கண்ணோயால் பாதிக்கப்பட்ட இவனு அப்பாஸ் அலி அல்லாஹு தாடா கண்ணோய் மருத்துவர்கள் சொன்னார்கள் கண்ணுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் மது அருந்த வேண்டும் அந்த மயக்கத்திலே சிகிச்சை அளிக்க வேண்டும் இரண்டாவது சில நாட்கள் பூமியிலே தலையை வைத்து தொல முடியாது ரெண்டுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் உங்களுக்கு சிகிச்சையை துவங்குகிறேன் என்று அன்றைய மருத்துவர்கள் சொல்ல அப்துல்லா அப்பாஸ் அலி எல்லாம் ஏத்துக்குவாங்களா மது அருந்துவதா என் உயிரே போனாலும் நடக்காது அதை விட பெரிய விஷயம் தொழுகை அல்லாஹுவிடத்திலே சஜிதா செய்வதை விட்டும் என்னை தடுக்கிற சாதனம் எது கண்டிப்பாக அதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் ஆனால் எனக்கு பெருமானார் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை வைத்து நான் சிகிச்சை அளிக்கிறேன் என்றார்கள் என்ன சிகிச்சை தெரியுமா இவன் அப்பாஸ் அலி அல்லா செய்த சிகிச்சை ஃபஜிரினுடைய சுண்ணத் ஃபர்வ் இரண்டுக்கும் இடையிலே நாற்பத்தோரு முறை சூரத்துல் பாத்திகாவை ஓதி கண்ணிலே தடவினார்களாம் சுண்ணத்துக்கும் பருளுக்கும் இடையிலே நாற்பத்தோரு முறை சூரத்துல் பாத்திகாவை ஓதி கண்ணிலே தடவுகிறார்கள் அதற்கு பிறகு இதே அப்பா அப்பாஸ் நடிகர்னா அறிவிக்கிறார்கள் முன்னால் இருந்த பார்வையை விட அதிக பார்வை எனக்கு கிடைத்தது என்கிறார்கள் மௌத்தா போற வரைக்கும் எனக்கு பார்வை போகல சூரத்துல் பாத்திகா எவ்வளவு பெரிய ஷிஃபா அதை பயன்படுத்துகிறோமா ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் நிறைய பேர்த்துக்கு மூணு பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள போனாவே அந்த எரிச்சலோடு பார்க்கிற பண்பாடு ஆனா பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் காரணம் இவர் தான் அந்த அம்மா இல்லை பெண்ணினுடைய சினை முட்டை என்றைக்குமே எக்ஸ் எக்ஸாகத்தான் இருக்கும் ஆணினுடைய விந்தணு எக்ஸ் எக்ஸாக சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் எக்ஸ் ஒய்யாக சேர்ந்தால் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் ஆணும் பெண்ணும் இவரால் ஏற்படுகிறது ஆனா கோவிக்கிறது நம்மால ரெண்டு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கே போக மாட்டார் ஆனால் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் அதற்கும் ஒரு வழியை சொன்னார்கள் ஆண் பிள்ளை தேவைப்படக்கூடியவர்கள் பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிற பெண்மணி சூரத்தை யூசுஃபை ஓதி வந்தால் ஆண் பிள்ளை பிறப்பதோடு மாசூமன் அம்மன் அல்லா அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யாத குழந்தையாகவும் அந்த குழந்தை இருக்கும் ஆண் குழந்தையை குறுக்கிறதோடு பாவத்திலிருந்து அந்த குழந்தையை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வளர்ப்பான் என்ற ஒரு சுப செய்தியும் பெருமானார் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் ஆண் பிள்ளை வேண்டாம் எனக்கு பெண் பிள்ளை வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரத்தை மரியமை ஓதி வருவார்களே ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரத்தை மரியமை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சானகுத்தலா அவர்களுக்கு அழகிய பெண் குழந்தையை கொடுப்பான் இஃபத்தோடு கூடிய பெண் குழந்தையை கொடுப்பான் என்று பெருமானார் சதல்லா பணிவு செலவன் அவர்கள் அழகான மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இருக்கிறார்களே எத்தனை பேர்கள் அந்த மருத்தை எடுத்திருக்கிறோம் வாழ்க்கையில வீட்டு பாதுகாப்புக்கு வாட்ச்மேன் போடுறோம் அம்மா பார்த்துக்க பாத்திமா பார்த்துக்க வீட்டை பார்த்துக்க பொருளாதாரத்தை பார்த்துக்க மெட்ராஸுக்கு போகணும் ஜப்பான் போகணும் சிங்கப்பூர் போகணும் சீனா போகணும் பார்த்துக்கம்மா என்றைக்காவது குரானின் மருந்தை பயன்படுத்தி இருக்கிறோமா நம்முடைய வீட்டின் வாசலிலே இரண்டு மலக்குகள் ஆயுதம் தாங்கிய மலக்குகள் இருந்து நம்முடைய வீட்டை பாதுகாக்க யாருக்காவது மனம் இருக்கிறதா அனசிபின் மாலிக் ரலி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார்கள் வீட்டில் இருந்து நீங்கள் புறப்படுகிற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை ஓதிவிட்டு புறப்படுங்கள் இரண்டு மலக்குகள் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறார்கள் என்ன அழகான மருத்துவம் நிறைய பேர் சொல்றது உண்டு தூக்கு வரல தூக்கு வர்றதில்லை அதில் எப்படி புரண்டு படுத்தாலும் தூக்க வர்றதில்லை எப்படிப்படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை அதற்கு பெருமனா செல்லல்லா கொலைபேசலம் சொன்னார்கள் தூங்கும் பொழுது ஒரு மனிதன் லைல என்ற அந்த வார்த்தையை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது ஏழு முறை பயன்படுத்திக் கொள்ளுவானே ஆனால் அல்லாஹ் தூக்கத்தை வழங்குகிறார் அதே மாதிரி நோம இதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் தூக்கத்தை வழங்குகிறார் இதே அஸ்ரார்ல குரான்ல சுகருக்கு ஒரு அழகான மருந்தை சொல்லுகிறார் செய்து பார்த்தவர்களும் சொன்னதுண்டு அஸ்ராருல் குரானிலே காலையில எழுந்தவுடன் சூரத்துல் ஃபாத்திகாவை ஒரு ஏழு தடவை ஓதி சூரத்து யாசின்ல கடைசி பகுதியில சும்மா யுகிகல்லதி அன்சாக அவ்வளமர்றா அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடித்து அந்த தண்ணீரிலே ஊதி வெறும் வயிற்றிலே அதை குடிக்கிற பழக்கத்தை கையாண்டால் சுகர் அறவே வராது இருப்பதும் குறைந்து போய்விடும் நார்மலுக்கு வந்துவிடும் குரானுக்குள்ளே சுகருக்கான மருந்து இருக்கிறது காரணம் கலாமுல்லாவிலே இல்லாத மருந்து எதிலும் எதிர்வில்லை சுகருக்கான மருந்தும் அதில் இருக்கிறது அலிரதி அல்லாஹுத்தாலாங்கவர்கள் ஒரு பத்து காரியத்தை தொடர்ந்து சொல்லுவார்கள் அலிரதி அல்லாஹுத்தாலா அறிவின் கருவூலம் அலிரதி அல்லாஹுத்தாலா ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதுவதை வளமையாக கொள்ளுவானியானால் தம்ன உலபர் ரஹ்மான் சூரத்துல் ஃபாத்திகா அல்லாவினுடைய கோபத்தை தடுத்துவிடும் யார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாங்களோ அவங்களை அல்லாஹ் கோபப்பட மாட்டான் சூரத்துல் யாசின் இருக்கிறதே அதை பற்றி சொல்லுகிற பொழுது சூரத்துல் யாசீன் தம்ன ஓமில் கியாமா நாளை மறுமையினுடைய தாகம் இந்த உலகத்துல ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு இந்த தாகத்தால சின்ன பிள்ளைய தவிக்கிறத பார்க்கலாம் மதியத்திலிருந்தே ஆரம்பிச்சிருவானுங்க எனக்கு தண்ணி தாக சாப்பாடெல்லாம் வேணாம் தண்ணி கொடுத்தா போதும் என்று சொல்லுகிற பண்பாடு இருக்கிறது நாளை மறுமையிலே தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிற சமூகத்திற்கு பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லத்தினுடைய மருமகனார் சொல்லுகிறார்கள் மறுமையின் தாகத்தை தணிக்கிற ஒரே அமல் இருக்கிறது ஒரே அமல் இருக்கிறது அது என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதுதான் சூரத்தை யாசின் சூரத்து துகான் இருக்கிறதே தம்ன ஊ அஹ்வாலை நாளை மறுமையிலே எல்லோரும் புலம்பிக் கொண்டிருப்போமே என்ன செய்வது என்று அறியா இல்லாமல் தவிப்போமே அந்த தவிப்பை தடுப்பது சூரத்து துஹான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் சூரத்துல் வாக்கியா தன்னகுல் ஃபக்ர வல் ஃபாக்கா வறுமையை அகற்றுகிற ஆற்றில் சூரத்துல் வாக்கியாவுக்கு இருக்கிறது அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை சூரத்துல் முல்க் இருக்கிறது தன்னகும் அதாபல் கபர் கபரினுடைய வேதனையை சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூரா தடுத்துவிடும் சூரத்துல் கௌசர் இன்ன கல் கௌசர் இருக்கிறது தம்னகும் மாத்தி ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க சூரத்துல் கௌ கௌசரை ஓதிட்டு போனா அங்கே இருக்கிற சண்டைகளை ஈஸியாக தகர்க்க முடியும் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹுத்தலா சொல்லுவார்கள் இந்த கணவன் மனைவி சண்டைக்கு நான் புறப்பட்டதுண்டு கணவன் மனைவியினுடைய சண்டையை தீர்த்து வைப்பதற்காக நான் செல்லுகிற பொழுது சூரத்துள் கௌசரை ஓதிக்கொண்டு செல்லுவேன் அப்படி ஓதி சென்றால் அவர்களுக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தி என்னால் சேர்த்து வைக்க முடியும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தாலா என்றார் சூரத்துல் கௌசருக்கு சண்டையை தடுக்கிற ஆற்றல் இருக்கிறது சூரத்துல் காஃபிரின் இருக்கிறதே தம்னு அல் குஃப்ரா இந்தல் மௌத் மௌத்தாகிற வேளையிலே குஃபரினுடைய வார்த்தை வராமல் தடுக்கிற ஆற்றில் காஃபிரூன் சூறாவுக்கு இருக்கிறது குளியாயுகள் காஃபிரூன் அதிரத்தவர்கள் ஓதினார்களே இதை ஓதுகிற வளமை ஒருவருக்கு இருந்தால் மௌத்தாகிற பொழுது அந்த குஃபரினுடைய வார்த்தை வராமல் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அதோடு மட்டுமல்ல அரிரலி அல்லா சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் சூரத்துள் இஹ்லாசி ஓதுகிறாரோ தண்டபுன் நிஃபாக்கே அது முனாஃபிக் தனத்தை நயவன் அராஜகத்தனத்தை அகற்றிவிடும் நிறுத்தவில்லை அடுத்தும் பேசுகிறார்கள் யார் சூரத்தில் பலக்கை ஓதுகிறாரோ தம்னு ஹசதில் பொறாமைக்காரர்களுடைய போராமையை அது அகற்றிவிடும் என்று சொன்னார்கள் சூரத்துல் நாஸ் யார் ஓதுகிற பின்னாசை ஓதுகிறாரோ தம்னகுள் வஸ்வாஸ் வஸ்வசாவை அது நீக்கிவிடும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அப்ப குரானுக்குள்ள எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதனாலதான் சஹாபாக்கள் ஆசிக்கின்களாக இருந்தார்கள் குரானின் மீது ஆசிக்கின்களாக இருந்தார்கள் நமக்கு என்னைக்காவது குரான்ல இஷ்கு வந்திருக்கா குரானின் மீது காதல் பாத்திமா ரலியல்லாஹு இஷாவுக்கு பிறகு ஒளி செய்து விட்டு குரான் ஓத ஆரம்பித்தாள் குரான் ஓத ஆரம்பிச்சா ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரக்காத்து முடிந்திருக்கும் இரண்டாவது ரக்காத்திலே சுபுகுக்கு வாங்கு சொல்லுவார்களாம் பாத்திமா நாயகி சொல்லுவார்கள் யாருடா இரவை ஏனடா இவ்வளவு சுருக்கமாக்கி விட்டாய் இரவை ஏனடா இவ்வளவு சுருக்கமாக்கி விட்டாய் இன்னொரு ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் விட்டாயே ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் குரானின் மீது எவ்வளவு ரிஸ்க் இருந்தது அல்ல குரான்ல சொல்றான் அந்த சகாபாக்கில் குரானை கேட்டா இதா சமி ஊ ரசூலுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குரானை கேட்டால் தரா அயுலகும் தஃபீலும் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குமாம் உண்மையை அவர்கள் விளங்கி வைத்த காரணத்தினால் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு தோழர்களுக்கு என்று அல்லாஹ் குரானிலே சர்டிபிகேட் கொடுக்கிறானே அந்த சகாபாக்கள் வெறும் கேட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த குரானை நடமாடும் கொண்டு அமல் செய்தார்கள் அமல் இருந்தது ஹஜ்ஜாஜ் யூசுப் கொடுங்கோடன் ஹஜ்ஜாஜ் ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை உளமாக்களை கொண்டு குவித்தவர் நாற்பதாயிரம் பெண்களை சிறைப்படுத்தியவர் ஹஜ்ஜாஜ் சாதாரண ஆள் அல்ல இந்த ஹஜ்ஜாஜ் இடத்திலே தவறை எடுத்து சொல்லி ஹஜ்ஜாஜை திருத்துவது யார் ஒரு பிரச்சனை வருகிறது யார் போனாலும் தலை இருக்காது யார் செல்வார் ஒன்பது வயது சிறுவன் குர்ஆனின் ஞானம் பெற்ற ஹாஃபிதுல் குர்ஆன் ஹஜ்ஜாஜை போய் சந்திக்கிறார் ஒன்பது வயது சிறுவன் சிறுவர்களே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்பது வயது சிறுவன் உள்ளே நுழைகிறார் ஹஜ்ஜாஜ் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார் ஹஜ்ஜாஜை பார்த்து ஒரே ஒரு வசனம் தான் ஓதினார் இந்த கோட்டை கோபுரத்திலே வாழுகிறாயே ஹஜ்ஜாஜ் இதில் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டாயே எண்ணிக்கொண்டாயா உன் தகப்பனார் இங்குதான் வாழ்ந்தார் கபரஸ்தானுக்கு போயிட்டாரு உங்க நானா இங்குதான் வாழ்ந்தாரு கபரஸ்தானுக்கு போயிட்டாரு எல்லோரும் சென்று விட்டார்கள் நீ என்ன நிரந்தரமாக இருக்க போகிறாயா யாரு கேட்டது ஒன்பது வயது சிறுமன் ஹஜ்ஜாஜ் அசந்து போய் அஃபில் குர்ஆன் ஹஜ்ஜாஜ் குரானுக்கு யாராவது போட்டவர் ஹஃபில்தில் குரான் ஹஃபில என்றால் பாதுகாத்தல் என்றட்டும் என்ன குரானை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா உடனே அந்த சிறுவன் கேட்டான் அது என்ன அழிந்தா போய்விட்டது நான் பாதுகாப்பது என்ன வார்த்தை சொல்கிறாய் உடனே ஹஜ்ஜாஜ் வார்த்தையை மாத்தினர் அஜமத்தில் குரான் குரானை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாயா அது என்ன பிரிந்தா கிடக்கிறது நான் ஒன்று சேர்ப்பதற்கு ஏற்கனவே ஒன்னா தானே இருக்கு அடுத்த வார்த்தையை மாத்தி போட்டாரு அகம்தில் குர்ஆன் குர்ஆனை வைத்து எனக்கு தீர்ப்பு சொல்லுகிறாயா உடனே அந்த சிறுவன் கேட்டானே அது ஏற்கனவே தீர்ப்பாகத்தானே இருக்கிறது நான் என்ன தீர்ப்பு சொல்வதற்கு அடுத்த ஒரு வார்த்தையை தூக்கி போட்டாரு அப்ப இஸ்தல் குர்ஆன் குர்ஆனை நீ வெளிப்படுத்தி காட்டுகிறாயா நவுது என் முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஏற்கனவே வெளிப்பாடையாகத்தானே குரான் இருக்கிறது என்று சொல்ல ஹஜ்ஜாஜ் யூசுப் பலகீனம் அடைந்து ஹஜ்ஜாஜ் கேட்கிறார் என்னதாப்பா சொல்றது நீயே சொல்ல ஒன்பது வயது சிறுவன் ஹஜ்ஜாஜை பார்த்து சொல்லுகிறார் ஒன்பது வயது சிறுவன் சொன்னான் குரான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை வைப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு வீட்டில் நகை வைக்கிறதுக்குன்னு லாக்கர் இருக்கு சேலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு மசாலா பொருட்கள் சமையலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது குரானை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தீர்களா உள்ளம் உள்ளத்தில் தான் அல்லாஹ் குரானை வைத்திருக்கிறான் ஹாஃபிலின் உள்ளம் இந்த உள்ளத்துக்கு ஆழம் இருக்கிறதா கடலின் ஆழத்தை அளந்து விடலாம் உள்ளத்தின் ஆழத்தை உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா உள்ளத்திற்கு ஆழமில்லை அல் குரானுக்கும் முடிவான அர்த்தம் இல்லை ஆழமானது உள்ளமும் ஆழமானது அல் குரானும் ஆழமானது ஆழமான உள்ளத்திலே ஆழமான அல் குரானை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதனால் அஜாதினி இப்படி கேள் உள்ளம் என்ற பாத்திரத்திலே குரானை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள்வி என்ன அந்த சின்ன பையன் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜிபின் யூசுப்புக்கு ஆச்சரியம் சில கேள்விகள் அஜாஜி உள்ளத்தில் இருக்கிறது அதை சிறுவனிடத்திலே கேட்கிறார் ஐயோ ஆயத்தின் ஆலமுனல் குரான் சிறுவனே ஒன்பது வயது சிறுவனே குரானிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது என்று கேட்கிற பொழுது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனமோ பிரம்மாண்டமானது தானே குரானிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது என்று கேட்கிற பொழுது உடனே சொன்னான் அந்த சிறுவன் சொல்லுகிறார் உடனே சொல்லுகிறார் ஆயத்துல் குருசி ஆயத்துல் குருசி இருக்கிறதே குரானிலே பிரம்மாண்டமான வசனம் அதிலே கலிமா அதிலே அதிலே ஐம்பது வார்த்தைகள் இருக்கிறது ஃபி குள்ளி கனிமத்தின் ஹம்சீன வரக்கா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஐம்பது பறக்கத்து இருக்கிறது ஒரு ஆயத்தில் குறிச்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு பறக்கத்து இருக்கிறது ஒரு ஆயத்தில் குருசிக்குள் அதனாலதான் முந்தைய நம்முடைய சமூகத்துல ஆண்களும் பெண்களும் தூங்கும் போது அது மாதிரி பர்ண தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துள் குறிச்சி ஓதுனாங்க ஒரு வீட்டுல ஒன்பது பேர் சேர்ந்து இருப்பாங்க அண்ணன் தம்பி வரக்கத்தா இருந்தாங்க வாங்கின சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா வரக்கத்தா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குடும்பம் தான் இருபதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இருக்கிறது நாலு பேரு வரக்கத்து இல்ல என்ன காரணம் குரானை விட்டார்கள் வரக்கத்து போனது குரானை தொட்டவர்களுக்கு வரக்கத்து இருந்தது விட்டவர்களுக்கு போனது இதுதான் யதார்த்தம் இதை கேட்டவன அஜாஜுக்கு ஆனந்தம் அடுத்து ஒரு கேள்வியை போட்ட ஐயோ ஆயத்தின் அகுக்கம் குரான் குரானிலேயே சட்டம் நிறைந்த வசனம் எது என்று கேட்க சட்டுன்னு அந்த பையன் சொன்னானே இந்த அல்லாஹ் யாமுருபில் அதிர்வல் ஒய் தா இதில் குர்பா ஒய்யன் ஹானி ஃபஷா முன்கர் ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படக்கூடிய வசனம் மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஏவுகிறான் இஸ்லாத்தை சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான் மூன்று விஷயத்தை அல்லாஹ் ஏவுகிறான் மூன்று விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான் நீதத்தை ஏவுகிறான் உபகாரத்தை ஏவுகிறான் சொந்தத்தை நேசிப்பதை அல்லாஹ் ஏவுகிறான் மூன்று விஷயத்தை தடுக்கிறான் கெட்ட சொல் கெட்ட செயல் புரட்சியை அல்லாஹ் தடுக்கிறான் இதுதான் குரானிலே நிறைய சட்டங்கள் நிறைந்த வசனம் உடல் ஹஜ்ஜாஜி அடுத்து கேட்கிறார் ஐயோ ஆயத்தின் அதுல மினல் குரான் குரானிலேயே ரொம்ப நீதமான வசனம் இது குரான் இருக்கிற எல்லாமே நீதமான வசனம் தான் ரொம்ப நீதம் அதிகமான வசனம் எது ஒமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா ஒமையாமல் மிஸ்கால தரத்தின் சரையரா அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது ஒரு கடுகு என்ற வார்த்தையை சொல்லவில்லை அணு அணு அளவிற்கு ஒருவன் நன்மை செய்தால் அதற்குரிய கூலியை அங்கே பெற்றுக்கொள்ளுவான் அணு அளவிற்கு ஒருவன் தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையை அங்கே பெற்றுக்கொள்ளுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து விடல ஐயோ ஆயத்தின் குரான் குரானிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது என்று கேட்க குரானிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது என்று கேட்க உடனே அந்த சிறுவன் அந்த ஆயத்தை ஓதுகிறார் ஐயத்து மகுக்குள்ளு இம்ரஹிம் மின்கும் ஐயது குல ஜன்னத்து நயீம் எல்லோரும் ஜன்னத்து நயீமிலே அல்லாவினுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ள பேராசைப்படுகிறார்களா பேராசையா நான் கட்டி வைத்திருக்கிற சொர்க்கம் யார் நல்லவள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எதுவுமே செய்ய மாட்டாரு தொட மாட்டாரு நோன்பு நோக்க மாட்டாரு அஜி செய்ய மாட்டாரு பெற்றோர்களை கவனிக்க மாட்டாரு மனைவி மக்களை கவனிக்க மாட்டாரு ஆனா நான் சொர்க்கம் மட்டும் தரணுமா கண்டிப்பாக நடக்காது என்று அல்லாஹ் குரானிலே பயமுறுத்துகிறார் இதுதான் பயமுறுத்தக்கூடிய வசனம் உடல மீண்டும் கேட்கிறார் அல்லாஹ் ஒரு பொருளை காற்றால் படைத்து காற்றால் பாதுகாத்து காற்றால் அழித்தான் அது யார் தெரியுமா உடனே சொன்னான் காற்றால் படைக்கப்பட்டவர்கள் ஈசா அலை காற்றால் பாதுகாக்கப்பட்டவர்கள் சுலைமான் அலை இஸ்லாம் காத்து அப்படியே தூடி போயிடும் காற்றால் அழிக்கப்பட்டவர்கள் ஆது கூட்டத்தார்கள் ஆது கூட்டத்தார்கள் காற்றால் அழிக்கப்பட்டார்கள் அல்லது நம் யுகுலக் மிசுஹாஃபில் விழா இது போன்றவர்களை நான் படைக்கவே இல்லை என்கிறான் அண்ணா முன்னூத்தி அறுபது அடி உயரம் காற்றால் அழிக்கப்பட்டார்கள் விடல கட்டையால் படைக்கப்பட்டு கட்டையால் பாதுகாக்கப்பட்டு கட்டையால் அழிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா உடனே சிறுவன் சொன்னானே கட்டையால் படைக்கப்பட்டது மூசா அலி இஸ்லாத்தினுடைய அசா குச்சி இருக்கே பாம்பாக மாறியது அந்த பாம்பு கட்டையால் படைக்கப்பட்டது எழுபதாயிரம் பாம்புகளை விழுங்கியது கட்டையால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நூஹ் இஸ்லாமும் அவர்களின் கூட்டத்தார்களும் கப்பலால் பாதுகாக்கப்பட்டவர்கள் கட்டையால் அழிக்கப்பட்டவர்கள் சக்கரியா அலி இஸ்லாம் பாதுகாப்புக்காக அந்த மரத்துக்குள்ளே போய் ஒதுங்கினார்கள் மரத்துக்குள்ளே ஒதுங்கினார்கள் மரத்தோடு அவர்களை சேர்த்து அறுத்து சகிதா கட்டப்பட்டது கட்டையால் அடிக்கப்பட்டவர்கள் சக்கரியா அலி இஸ்லாம் உடல நீரால் படைக்கப்பட்டு நீரால் பாதுகாக்கப்பட்டு நீரால் அழிக்கப்பட்டவர்கள் யார் நீரால் படைக்கப்பட்டவர்கள் மனு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நீரால் பாதுகாக்கப்பட்டவர்கள் மூசா அலி இஸ்லாமும் அவர்களின் கவுகளும் நீரால் அழிக்கப்பட்டவர்கள் சுராவனும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் விடல நெருப்பால் படைக்கப்பட்டு நெருப்பால் பாதுகாக்கப்பட்டு நெருப்பால் அழிக்கப்பட்டவர்கள் யார் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இபிலிசும் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் நெருப்பால் பாதுகாக்கப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பால் அழிக்கப்பட்டவர்கள் லூத் அலி இஸ்லாத்தின் கூட்டத்தார்களும் சாலிக் அலி இஸ்லாத்தின் கூட்டத்தார்களும் நெருப்பால் அழிக்கப்பட்டார்கள் உடலையே அஜாஜ் மீண்டும் தொடர்கிறார் மீண்டும் தொடர்கிறார் சொர்க்கவாசிக்கு உதாரணம் வேண்டும் சொர்க்கவாசிகள் எஸ்ரிபூன் எத்தாமூன் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் பூமியிலே அவர்களுக்கு உதாரணம் இருக்கிறதா சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் மலம் ஜலம் கழிக்க கூடாது ஒன்பது வயது சிறுவன் சொன்னானே இருக்கிறது உதாரணம் தாயின் வயிற்றிலே வாழும் குழந்தை சாப்பிடும் குடிக்கும் மலம் ஜலம் கிடைக்காது ஒன்பது வயது சிறுவன் அல் குரானை கொண்டே தீர்ப்பு செய்கிறானே என்ன காரணம் குரானினுடைய வாழ்க்கை வாழ்ந்தான் குரானின் வாழ்க்கை والذي வில் ஹுதா بالهدى தீனில் ஹக்கி ليظهره அல தீனி كله சகாபாக்களிடத்தில் என்ன இருந்தது அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்தது என்ன இருந்தது காசு இருந்ததா இல்லை பணம் இருந்ததா இல்லை பதவி இருந்ததா இல்லை கல்வி இருந்ததா இல்லை வலிமை இருந்ததா இல்லை எதுவும் இல்லை ஆனால் குர்ஆன் இருந்தது குரானின் இருந்தது அல்லாஹ் சொல்லுகிறான் என் குரான் இருந்ததால் உலகிலகு அல்ல தீனிக்குள்ளி அனைவரை விட மேலே உங்களை கொண்டு வந்தேன் என்கிறான் அல்லாஹ் குரான் அந்த சமூகத்தில் இருந்ததால் நடமாடும் மோஜிசா நடமாட்டத்தோடு இருந்ததால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது நம்மிடத்திலே அந்த நடமாடும் மோஜிசா முடத்தனமாகவே இருக்கிறது ஓதப்படுகிறது தவிர அமலில் இருக்கிறதா ஒரு வசனத்தை கொண்டு நான் அமல் செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒருவரை கூட காட்ட முடியாது ஒருவரை கூட நான் இந்த வசனத்தை வச்சு மௌத்து வரைக்கும் அமல் செய்யலான் இருக்கிறேன் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுல என்று சொல்பவர்கள் இல்லை அந்த ஒரு வசனத்தை கொண்டு அமல் செய்பவர்கள் இல்லையே நடமாடும் மோஜிசா இன்றைக்கு முடமான மோஜிசாவாக அல்லவா நம்முடைய வீடுகளில் இருக்கிறது வரக்கத்திற்காக எடுத்து பார்க்கும் வேதமாக அல் குரான் இருக்கிறது கடைகளை அலங்கரிக்கிற வேதமாக வீடுகளை அலங்கரிக்கிற வேதமாக நம்முடைய அல் குரான் இருக்கிறது அதை கைகளை எடுத்து அமல் செய்ய ஆரம்பித்தால் நம் சமூகத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சமீபத்திலே ஒரு கிறிஸ்துவ பாதிரி அவரோடு பேச வேண்டிய சூழல் ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து வயதை கடந்த பாதிரி அவர் வந்து தாவா செய்கிறார் ஐம்பத்தைந்து வயதை கடந்தவர் உங்க குரான் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை ரெஃபரன்ஸுக்காக தர்ஜுமத்துல் குரான் வேண்டும் குரானின் அர்த்தம் வேண்டும் சரி கொடுக்கிறோம் ஆனால் எனக்கும் சில பைபிளிலே சந்தேகங்கள் இருக்கிறது அதை நீங்கள் திருக்க வேண்டும் மேரி பிள்ளையோடு வருகிறார் தந்தை இல்லாமல் ஒருவர் பிள்ளையை பெற்றால் பைபிள் என்ன சொல்கிறது தந்தை இல்லாம ஒருத்தர் பிள்ளைய கொண்டு வந்தா பைபிள் என்ன சொல்கிறது கல்லால் எரிந்து கொள்ள சொல்கிறது இதுதான் பைபிளினுடைய சட்டம் பாதிரி சொல்லுவார் கல்லால் எரிந்து கொள்ள சொல்கிறது ஏன் மேரியை நீங்கள் கொல்லவில்லை பைபிளிலிருந்து ஆதாரத்தை காட்டு தந்தை இல்லை ஆனால் மேரி மரியம் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார் ஏன் கொல்லவில்லை இதுவரைக்கும் யாரும் இப்படி என்கிட்ட கேட்டதும் இல்லை இதுக்கு பதிலை நான் பைபிளில் பார்த்ததும் இல்லை உடனே நான் சொல்லுவேன் குரான் பதில் சொல்லுகிறது இதற்கு என்று குரான் பதில் சொல்லுகிறது சட்டம் கொள்ள வேண்டும் நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளையோடு வர்றாங்க தகப்பன் இல்லை எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஆனால் அவர்களுடைய புனித குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பம் தந்தை பரிசுத்தமானவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படி இருக்க இந்த மரியம் இஸ்லாம் பிள்ளையை கொண்டு வருகிற பொழுது எல்லோரும் இயசுகிறார்கள் பேசுகிறார்கள் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட வேண்டிய சூழலில் அந்த மரியம் இஸ்லாம் அந்த குழந்தையின் பக்கம் சுட்டி காட்டினார்கள் அந்த குழந்தை பேசியது அந்த தொட்டில் குழந்தை பேசியது எல்லாம் ஓடிட்டாங்க இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜாலினி நபியா அந்த தொட்டில் குழந்தை பிறந்த குழந்தை அன்று பிறந்த பாலகன் பேசுகிறது என்ன சொன்ன தெரியுமா நான் தான் அல்லாவுடைய அடிமை நான் ஒரு நபி எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்காதீங்க நான் ஒரு நபி எதிர்காலத்து நபி உள்ள பேசின உடனே அடிக்க வந்த ஆள்லாம் ஓடிடுச்சு இது குரான் சொல்லுகிறது தாயை பாதுகாத்தது கல்லடியிலிருந்து அந்த குழந்தையை பாதுகா அந்த குழந்தை தான் பாதுகாத்தது ஈசா பாதுகாத்தார்கள் உங்கள் பைபிளில் இருக்கிறதா குரானுக்குள்ளே இல்லாதது எதுவும் இல்லை ஆனா அவ்வளவு ஆற்றல் மிகுந்த குரானை கையில வச்சுக்கிட்டே அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறோமே என்பதை எண்ணுகிற பொழுதுதான் கைசேதமாக இருக்கிறது எனவே நடமாடும் மோஜிசாவை நாம் கையில் எடுக்க வேண்டும் இரண்டாவது தொழுக தொழுகையை பத்தி உங்களுக்கு தெரியாமல் இல்லை ஷார்ட்டாக சொல்லுவேன் ஆரோக்கியத்தோடு நீங்கள் தொழுகிற பொழுது உள்ளார்ந்த தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில கொடுத்து என்ன சொன்னால் எப்படி என்றாரு போன் வந்தா தெரியறது தெரியறதில்லை ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து என்ன சொல்லி பாருங்க போன் வந்தா தெரியாது மனைவி கூப்பிட்டா தெரியாது மக்கள் கூப்பிட்டா தெரியாது கவனம் முழுக்க அந்த பணத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆனால் அல்லாஹோடு நிற்கிறோமே கவனம் முழுக்க அவனோடு இருக்கிறதா நடமாடு மோஜிதாவாக இந்த தொழுகை இருக்கிறதே கவனம் முழுக்க அவனோடு வைத்து தொழுகிற தொழுகையாகவும் குரானோடு அமல் செய்கிற குரானாகவும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக வாகுர்தாவானில் அமது இல்லாத الحمد للہ رب العالمین اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد مبارک وسلم علیہ اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية أصولها ومن العيش رئدا ومن الأمر يسدا ومن الإحسان أتما ومن الإنعام أما ومن الفضل عدبا ومن اللطف أقربا اللهم كلنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة عجالنا وحقق بزيادة أعمالنا واكرم بالعافية غدونا وعاصالنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة ربی حسن توکھنا دا بننا صلی اللہ تعالی وسلم علی اخر خلقی سیدنا محمد و علی و صحابہ اجمعین والحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی